கனத்திழங்கெருமை கன்று இறங்கி நினைத்து முலவழியே நன்றி பால்சோரா நனைக்கில்லம் தேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தளபீழனின் வாசக்கடை பற்றி இனத்தினால் தென்னிலங்கை கோமானச்சான் மனப்பிற்கினியானை பாடலும் நீராய்கிறவாய் இனித்தான் எழுந்திராய்தன்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாறு அறிந்தீர்